கல்முனை நகரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதே பாண்டிருப்பு கிராமமாகும் இந்த கிராமத்தில் கடந்த சுராமி அனுத்தத்தினால் முற்றாக சேதமடைந்த பிரதேசமே அன்பு வழிபுறமாகும் இந்த கிராம மக்கள் தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் ஐந்து வருடங்களாக பல சிரமங்களுக்கு மத்தியில் அயலிலுள்ள கல்முனை நகருக்கு செல்வதாக கூறுகின்றனர் இவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்த தகவல்களை கண்டறிகிறார் எமது செய்தியாளர் ஏ எல் முகமது சினாஸ் அன்பு வெளிபுற கிராம மக்கள் தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்வதில் எதிர்நோக்கும் இன்னல்களை அண்மையில் அங்கு சென்று எமக்கு நேரடியாக காண கிடைத்தது பிரியா என்ற குடும்ப பெண் குடிநீருக்காக தான் படும் கஷ்டத்தை எம்மிடம் தெரிவித்த போது சுனாமி அடிச்சதுல இருந்து எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு கிணறுகள் இருக்கு ஆனால் துப்புரவு செய்து கரையிட்டு கல்லை கிராமத்துக்கு போய் தான் தண்ணி விட்டு கொண்டு வரோம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த இடத்துக்கு வந்து நாங்க இதுவரை எங்களுக்கு குடிநீர் கிடைக்கல நாங்க எல்லாருக்கும் தெரிய ஆச்சரியப்படுத்தினாங்க இப்படி தண்ணிக்கலன்னு சொல்லி செய்தாரன்னு சொல்லி சொன்னாங்க நான் இதுவரையிலையும் அதை பெட்டினேன் ஒரு நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டேன் சாந்தரே இந்த கிராமத்தில் நீண்ட காலமாக மீனவ தொழிலில் ஈடுபட்டு வருபவர் இவர் தனது கருத்தை கூறுகையில் இது சம்பந்தமான பாசனத்தினை எங்களுக்கு அறிவிச்சிருக்கேன் முதலமைச்சருக்கும் இது சம்பந்தம் ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்கேன் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் சம்பந்தமாக ஒன்றுமே மேலும் மேற்கொள்ளப்படவில்லை சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்னர் வீடுகளை கட்டி கொடுத்த அரசு சார்பற்ற நிறுவனம் குடிநீரை பெற்றுக் கொடுக்க தவறியமை குறித்து அந்த நிறுவனத்தின் இயக்குநரை தொடர்பு கொண்டு கேட்டோம் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில கல்முனைக்குள்ள கிணறுகள் கட்டப்பட தேவையில்லை வாட்டர் டேங்க் மூலமாக வாட்டர் நெட்வொர்க் உருவாக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்ட காலம் இருந்தது அன்னைக்கு இப்ப ஆதாரப்படுத்த காரணம் என்று கேட்டா இப்ப உள்ள டிஎஸ்க்கு தெரியாது முதல் இருந்த டிஎஸ்க்கு தான் அந்த விவரம் தெரியும் அவங்களோடையும் ஓட்ட போரோடையும் அம்பார் நடந்த மீட்டிங்ல தான் சில இடங்களுக்கு வந்து ஓட்ட நெட்ஒர்க் உருவாக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்ட காலம் இருந்தது அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இப்ப எப்படி நியாயப்படுத்துன்னு தெரியல இவரது இந்த தகவலை கல்முனை பிராந்திய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பிரதம பொறியியலாளர் எம் டி ஏ வாவாவுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து பிரதம பொறியியலாளர் தமது செயற்திட்டம் குறித்து தெரிவித்த போது வந்து நாங்க ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஒன் மந்த் அந்த ப்ரொஜெக்ட் பீரியட் முடிஞ்சது பிறகு நாங்க கமிஷன் கொடுக்கலாம் நார்மலா அப்ளை பண்ணி வளமையா ஒரு கன்சியூமர் ஓட்டு போர்டில் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணினா கனெக்ஷன் சுனாமி அடிப்படையில கிடைக்கும் ப்ரொஜெக்ட் வந்து செய்த வந்து வேறொரு நிறுவனம் ஆனா அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே எங்கிட்ட இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட எடுத்துல அந்த ப்ரொஜெக்ட் வந்து அம்பாறையில செய்ய வேண்டிய சூழல் அந்த ப்ரொஜெக்ட் வழங்குறதுல சில சிக்கல்கள் இருந்ததால அவங்க காலம் தள்ளப்பட்டது ஒழிய வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை